أيضا ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே சங்கையான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹு வதஆலா உலகத்திலே அடியார்களுக்கு ஏராளமான நியமத்துகளை அருட்கொடைகளை அருட்பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவினால் அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் ஏராளமாக இருக்கிறது ஆணிலே அல்லாஹ் சுஹானகுவ தாலா பல இடங்களிலும் பல அமைப்பிலும் இதை விளங்கப்படுத்துகிறான் ஒரே ஆயத்தை அல்லாஹ் ஆணிலே திருப்பி திருப்பி ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுடைய அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நீங்கள் என்ன ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் தகுது என்று சொன்னால் நீங்கள் எண்ணுவது ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லி என்ன ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் லா சூஹா அவைகளை நீங்கள் மட்டிடவே மாட்டீர்கள் அவ்வளோ நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் மேலான சகோதரர்களே பெரியார்களே தந்திருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தும் அல்லாஹ் அதிகார்களுக்கு கொடுத்த அமானிதங்கள் இந்த அமானுதங்கள் சம்பந்தமாக அல்லா கயாமத்துடைய நாளையிலே விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறார் சில நியமத்துகள் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சில நியமத்துகள் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக கொடுக்கப்பட்ட நியமத்துகள் எடுத்துக்கொள்வோம் என்றா இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த மலை பொழிவது இந்த வானம் பூமிகள் இந்த மலைகள் இந்த ஆறுகள் இந்த கடலில் மேலான சோதரர்களே பெரியார்களே இந்த சுவாசிக்கக்கூடிய காற்று இதெல்லாம் அல்லாஹால் கொடுக்கப்பட்ட பொதுவான நேமத்துகள் இது அல்லாமல் அல்லாஹ் பிரத்யேகமான நேமத்துகளையும் கொடுத்திருக்கிறார் செலவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் செலவுக்கு அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்திருக்கிறார் செலவுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான் பட்டம் பதவிகளை கொடுத்திருக்கிறான் படிப்பை கொடுத்திருக்கிறான் அறிவை கொடுத்திருக்கிறான் நுணுக்கத்தை கொடுத்திருக்கிறான் செல்வாக்குகளை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட பிரத்யேகமான நேமத்துகளையும் அல்லா சுபகாரா கொடுத்திருக்கிறார் மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த பிரத்யேகமான நியமத்துகள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் சிலருக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு அல்லாஹ் பணத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் பணத்தை குறைவாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லா அந்த நியமத்தை கொடுக்கல சிலருக்கு அல்லா படிப்பை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லா அந்த நியமத்தை கொடுக்கல இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நிலைமையிலும் அல்லா சுகானகுவத்தால இந்த நியமத்துகளை வித்தியாசமாக படைத்திருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியார்களே யாருக்கு இந்த நியமத் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ யாருக்கு பிரத்யேகமான நியமத்துகள் பணமும் காசும் சொத்தும் செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் பட்டமும் பதவியும் அந்தஸ்துகளும் மதிப்புகளும் உயர்வுகளும் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அந்த நியமத்தை பத்து கயாமத்துடைய நாளையிலே விசேஷமாக விசாரிக்கப்படுவார்கள் யாருக்கு இந்த நியமத்துகள் கிடைக்கவில்லையோ அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என் மீது கொண்டிருக்கக்கூடிய நலவின் காரணமாக கயிறு அறிந்தவன் அல்லாஹ் பணம் கிடைக்காதவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவருக்கு பணத்தை கொடுத்தால் அவர் அந்த பணத்தின் மூலமாக சுவர்க்கத்தின் பாதையை விட்டு மாறி நரகவாதிகளின் பாதையிலே சென்று விடலாம் அந்த பணத்தின் மூலமாக அல்லாவுடைய கோபத்தை சம்பாதிக்கலாம் சிலருக்கு அல்லா ஆட்சியை கொடுக்கல எந்த கவலையும் படத்தேவல்ல சிலருக்கு அல்லா அதிகாரங்களை கொடுக்கல எந்த கவலையும் படத்தேவல்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே பிரத்யேகமாக குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஞாபகத்துகள் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் அவர்கள் அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் கயிறை நலரை அறிந்த அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்கவில்லை மேலான சகோதரர்களே பெரியார்களே கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அதே தோரணையில் தான் பணத்தையும் காசையும் சொத்தையும் செல்வத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் பட்டமையும் பதவியையும் படிப்பையும் அறிவையும் உயர்வையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் போன்றுதான் அல்லா சுபானபூவத்த நாடக்கூடிய சில மக்களுக்கு எந்த ஒரு நியமத்தையும் கொடுக்கிறான் நாடக்கூடிய மக்களுக்கு கயிறை நலரை அறிந்த அல்லாஹ் அந்த நியமத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடுகின்றான் சில நேரம் அந்த நியமத்தை வாழ்க்கையிலே தாமதமாக கொடுக்கின்றான் அது என்ன நியமத் அதுதான் குழந்தை பாக்கியம் அதுதான் குழந்தை பாக்கியம் அல்லா சுபானா குரான் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய நேரத்திலே லில்லாஹி முல்கு சமாவாதி வல் அர்ப வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹுடைய கரத்திலே தான் இருக்கிறது அல்லாஹ் நாடக்கூடிய விதத்திலே படைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லா நாடக்கூடிய மக்களுக்கு பெண் குழந்தைகளை பரிசாக கொடுக்குகின்றான் அல்லா நாடக்கூடிய மக்களுக்கு ஆண் குழந்தைகளை பரிசாக கொடுக்குகின்றான் அல்லாஹ் நாடக்கூடிய மக்களுக்கு ஆண் பெண் சாராரையும் அல்லாஹ் கொடுக்குகின்றான் وَيَجْعَلُ مَن يَشَاءُ عَقِيمًا நலவை ஹைரை அறிந்த அல்லாஹ் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமலாக்கி விடுகின்றான் ஒத்தையாக கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ் ரெட்டையாக கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ் ஆணாக கொடுக்கக்கூடியவனும் அல்லா பெண்ணாக கொடுக்கக்கூடியவனும் அல்லா குழந்தையே குடைக்காமல் இருக்கக்கூடியவனும் அல்லாஹ் சுபகானா மேலான சகோதரர்களே அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எனவே நாங்க பார்ப்போம் என்றா உலகத்துல சிலருக்கு ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தையே தான் அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பேரும் ஆம்புலேன் பத்து குழந்தைகள் பத்து குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் சிலருக்கு அல்லாஹ் பத்து குழந்தைகளையும் பெண் குழந்தைகளாக கொடுத்திருக்கிறார் சிலருக்கு அல்லாஹ் கலவனாக ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளுமாக கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அல்லாஹுடைய புறத்தால் முடிவு செய்யப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மேலான சகோதரிகளே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த அடிப்படையில யாருக்கு குழந்தைகள் கிடைத்திருக்கிறதோ யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த குழந்தை பாக்கியத்தை அமானிதமாக கருத வேண்டும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அமானிதம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கயாமத்துடி நாளையிலே விசாரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அதுதான் அதுதான் அல்லாஹ் சுபானுவத்தாலா சிலருக்கு வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை தாமதமாக கொடுக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் விட்டு விடுகிறான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் சிலர் பார்த்தோம் என்றா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கவலையோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க எல்லாம் இருக்குது எத்தனை பேர் வந்து சொல்றாங்க எல்லாம் இருக்குது பணத்துக்கு மேல பணம் இருக்குது சொத்துக்கு மேல சொத்து இருக்குது ஆனா குழந்தைகள் இல்ல வாழ்க்கையில விருச்சியாக இருக்குது வாழ்க்கையில கஷ்டமாக இருக்குது குழந்தைகள் இல்லாதவர்களிடத்திலே பேசி கேட்டு பார்த்தால்தான் அந்த கவலையை விளங்கலாம் ஆனால் மேலான சகோதரர்களே பெரியார்களே யாருக்கு குழந்தை பாக்கியங்கள் திருமணம் முடிச்சு மூன்று வருஷமாக மாறுது திருமணம் முடிச்சு அஞ்சு வருஷமாகுது திருமணம் முடிச்சு பத்து பதினஞ்சு வருஷமாகுது திருமணம் முடிச்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷமாகுது மேலான சகோதரர்களே பெரியார்களே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் லட்சக்கணக்கல்ல கோடிக்கணக்கு பணத்தை அங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நாடாக இந்த நாடாக அந்த டாக்டர் இந்த டாக்டர் மேலான பெரியார்களே சகோதரர்களே தனது பணங்களையும் வீணாக்கிக் கொண்டு பெரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஆணும் அதீசும் வழிகாட்டிருக்கிறேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா உங்களுக்கு குழந்தைகள் அவசியமா வாழ்க்கையில குழந்தைகள் தேவை என்று அத்தியாவசியமாக கருதுகிறீர்களா உங்களுக்கும் குரானும் ஹதீசும் அழகான வழிகாட்டலை வழிகாட்டிருக்கிறேன் யார் அந்த வழியிலே உறுதியாக யக்கீனாக அசக்க முடியாத நம்பிக்கையோடு யார் அந்த வழிகளிலே ஈடுபடுவார்களோ அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அவர்களுக்கு குழந்தைகளை கொடுப்பார் மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே அந்த அடிப்படையில தான் காட்டக்கூடிய முதலாவது வழிகாட்டல் குழந்தை கிடைப்பதற்காக யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்காக இந்த இந்த குழந்தைகள் சொத்து இந்த குழந்தை சொத்துக்கள் கிடைப்பதற்காக ஒரே வழி சூரத்து நூஸ்ல அல்லா சொல்லி காட்டுறான் நீங்க இஸ்திகார் செய்யுங்க நீங்க அல்லாடத்துல இஸ்தகுபார் செய்யுங்க நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க பாவ மன்னிப்பு மூலமாக இஸ்தகுபாரின் மூலமாக ஹசரத் நூ சலாம் தனது கூட்டத்தார்களை பார்த்து சொன்ன விஷயம் அவங்க சொன்னாங்க ரப்பக்கும் இன்னஹு ஏ சமுதாயமே நீங்க அல்லாடத்துல இஸ்திகார் செய்யுங்க இஸ்திகார் செஞ்சால் அல்லாஹ் தரக்கூடிய முதலாவது லாபம் அல்லாஹ் சுபகானகுவத்தால் அவங்களோட பாவங்களை மன்னிப்பான் ஏனென்றால் அவன் ரப்பாராக இருக்கிறான் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இஸ்திகாரின் மூலமாக முதலாவது லாபம் அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக துனியாலையும் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்க போது உங்களோட இஸ்திகார் மூலமா அது என்னது அதுதான் மலை அற்றவர்களாக இருந்தால் மலை பொழியாத ஊராக இருந்தால் இஸ்திஃபார் மூலமாக அல்லாஹ் மலையையும் பொழிய வைப்பார் அது மட்டுமல்ல வறுமையிலே கஷ்டத்திலே பஞ்சத்திலே பணமின்றி காசின்றி செல்வமின்றி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா அப்ப அந்த கட்டத்தில் நீங்க இஸ்திஃபார் செஞ்சா பஞ்சத்தோட வறுமையோட கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க இஸ்திகார் செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் தருவார் யார் இஸ்திகார் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் கொடுப்பார் அது மாத்திரமல்ல குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக இருக்கிறீர்களா குழந்தை பாக்கியம் ஆசையாக இருக்கிறதா நீங்க இஸ்திகார் செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளையும் தருவார் மேலான சகோதரர்களே பெரியார்களே குழந்தை கிடைப்பதற்கு ஒரே வழி கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் நீங்க உட்காருங்க இஸ்திருப்பார் பார்த்தீங்க ஆயிரம் தடவைகள் இஸ்திருப்பார் பார்த்தீங்க ஐயாயிரம் தடவைகள் இஸ்திருப்பார் பார்த்தீங்க பத்தாயிரம் தடவைகள் இஸ்திருப்பார் பார்த்தீங்க மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க இஸ்திருப்பார் செய்யுங்கன்னு சொன்னா மக்கள் கேட்கிறாங்க ஹசரத் நாங்க இஸ்திருப்பார் செய்யறதுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம் சத்து காலத்துக்கு முன்னால ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு போன நேரத்துல அவரும் அவருடைய மனைவியும் பெரிய கவலையோடு இருக்கிறாங்க ஏன் குழந்தை கிடைக்கல அஞ்சு வருஷமாக திருமணம் முடிச்சு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறோம் வாழ்க்கையில விருத்தி அடைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில விருச்சியாக இருக்கிறோம் கவலைப்படக்கூடிய நேரத்தில் நாங்க அவங்களுக்கு சொன்னோம் சகோதரரே நீங்க இஸ்திர்பார் உங்களை மனைவிக்கும் இஸ்திர்பார் செய்ய சொல்லுங்க அவர் சொல்றாரு ஹசரத் இஸ்திர்பார் இல்லாம வேறொரு வழி இல்லையா வேறொரு ஒரு அமைப்பு ஒன்று இல்லையா வேறொரு முயற்சி ஒன்று இல்லையா மேலான சகோதரர்களே பிரியார்களே அல்லாஹ் குரான் சொல்லிவிட்டான் இதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது இஸ்திஃபார் செஞ்சா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான் மேலான சகோதரர்களே பெரியார்களே முதலாவது கட்டம் குழந்தை கலைப்பதற்காக இஸ்திஃபார் செய்ய வேண்டும் இஸ்திஃபார் மூலமாக இஸ்திஃபார் என்று சொல்றது பாவம் செஞ்சா மட்டும்தான் இஸ்திஃபார் செய்யணும் அல்ல இஸ்திஃபார் என்று சொல்றது தனிப்பட்ட ஒரு இபாதத் இஸ்திஃபார் ஒரு இபாதத் இந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் நிறைய லாபங்களை வச்சிருக்கிறான் இஸ்தகுபாருடைய லாபங்களை சொல்ல பிடிச்சா இது இஸ்திகாருடைய சம்பந்தமான பயானாக பேசிடும் அவ்வளோ பபாயில்களை அல்லாஹ் மூலமாக வச்சிருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே எனவே குழந்தை பாக்கியம் அற்றவர்களுக்கு நாங்க பொதுவாக சொல்ல வேண்டும் உம்மத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டும் நீங்க இஸ்தகுபார் செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவார் இரண்டாவது கட்டமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த கட்டமாக விளங்கப்பட்டது சூரத்துல் மரியம்ல ஆரம்பத்தில் அல்லா சுபானகுவத்தால என்ன சொல்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் காஃபா யா ஐன் ذكر رحمة عبدك ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي தொடர்ச்சியாக ஹசரத் ஜக்கரியா அலைஹி ஸலாமுடைய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹசரத் ஜக்கரியா அலைஹி ஸலாம் அல்லாஹ் குரான்ல கேட்கிறான் அந்த அந்த ஞாபகத்தை நீங்கள் ஞாபகம் செய்யவில்லையா அவர் என்ன என்ன சொன்னார் தெரியுமா அவர் துவா கேட்கிறார் அவர் துவா கேட்கிறார் அவர் எப்படி துவா கேட்கிறார் நான் பலகீனமாகிவிட்டேன் இன்னி யா அல்லாஹ் எழுபத்தி ரெண்டு மற்றொரு விவாயத்தில் எழுபத்தி ஆறு மற்றொரு விவாயத்தில் எண்பத்தி ரெண்டு வயதாக மாறிவிட்டது ஹதரத் ஜக்கரியா அலிஹி இந்த எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இந்த முதுமை வயதில ஆசையாக இருக்குது யாழ்லா நீ எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடாதா அல்லாடத்துல துவா செய்யறாங்க அல்லாவே சொல்றான் இவர் ரகசியமாக அல்லாடத்துல துவா கேட்கிறார் ரகசியமாக அல்லாடத்துல துவா கேட்கிறார் என்ன துவா கேட்கிறார் தெரியுமா யாழ்லா நான் பலகீனமாக மாறிவிட்டேன் எனது எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது நானோ ஒரு வயதாளியாக மாறிவிட்டேன் இன்னும் இன்னும் எனது மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா எனது மனைவி ஒரு மலடியாக மாறிவிட்டாள் இவருக்கு எழுபத்தி இரண்டு வயது என்றால் மனைவியும் வயதிலே தீர்ச்சி அடைந்து விட்டால் இந்த வயதாக நாங்க ஆகிவிட்டோம் ஆனால் உன்னுடைய துவாவிலே நான் நிராசை அடைந்தவனாக நான் அதை அதை நிராசை அடைந்தவனாக அப்படிப்பட்ட ஒருவனாக நான் மாறவில்லை உனக்கு அனைத்தையும் செய்யலாம் யாவா இந்த முதுமையான வயதிலே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீவாக்குவாயாக மேலான சகோதரர்களே பெரியார்களே துவாவுடைய தொடர் அந்த சூறாவுடைய தொடர்ல அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஜக்கரியா அலிஹி ஸ்ராத்தை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா யா ஜக்கரியா இன்னா நுபஷிருக பிகுலாம் இஸ்முஹு யஹ்யா ஜக்கரியா நாங்க உங்களுக்கு குழந்தையை தருவதற்கு நாடி விட்டோம் இதே இதோ உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு நீங்க யஹியான்னு சொல்லி பேரையும் குழந்தையையும் அல்லாஹ் கொடுத்தார் யஹியா என்று சொல்லக்கூடிய பேரையும் அல்லாஹ் கொடுத்தார் மேலான சகோதரர்களே பெரியார்களே யாருக்கு குழந்த பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் நிராசை அடைய வானம் மேலான சகோதரர்களே பெரியார்களே கற்பனை செஞ்சு பார்ப்போம்டா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போம்டா இந்த ஜக்கரியா அலை இஸ்லாம் பிசிக்கலி ஒரு டாக்டர் போயிட்டு சந்திப்பாங்க என்று சொன்னா ஒரு டாக்டர் போயிட்டு காட்டுவார் என்று சொன்னா டாக்டர் சொல்லுவாரு நீங்க நீங்க இவ்வளவு பலகீனமா இருக்கிறீங்க உங்களோட வயசு உங்களோட மனைவி அவளோட ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அவ சொல்லுவாங்க ஸ்கேன் சொல்லுது அவளுடைய பூம் அவளுடைய அந்த குழந்தை தவிக்கும் இடம் இருக்கிறதே அது வந்து இப்ப ஆகிருச்சு பலகீனமாக ஆகிருச்சு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க இவ்வளவு பலகீனராயிருக்கிறீங்க உங்களுடைய உடம்புல இன்றைக்குத்தான் என்னென்னவோ கருத்துக்களை சொல்றாங்களே மேலான சகோதரர்களே பெரியார்களே நான் தெளிவாக சொல்றேன் உலகத்துல எந்த டாக்டருக்கும் குழந்தை பாக்கியத்தை தடுக்க முடியாது எந்த வைத்தியத்துக்கும் குழந்தை பாக்கியத்தை தடுக்க முடியாது யார் யாரெல்லாம் உலகத்துடைய கருத்துக்களை நம்பிக்கொண்டு அதன் பின்னாலே சுட்டிக் கொண்டிருக்கிறார்களோ லட்சக்கணக்கல்ல கோடான கோடி கணக்கான பணத்தை அதற்காக வீண்வரியம் செய்து விடுவார்கள் ஆனால் யார் அல்லாஹுடைய மேல அசத்த முடியாத நம்பிக்கை இருக்கிறாங்களோ அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் அசத்த முடியாத நம்பிக்கை வைப்பாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லா இடத்துல ஆசைங்க அல்லா இடத்துல இஸ்திகார் செய்யுங்க அதுக்காக வேண்டி உம்ராக்களுக்காக வேண்டி போகலாம் அல்லாடத்துல பேசி அந்த ஹரத்துல சாபத்துள்ளால பேசி துவா கேட்கலாம் அதற்காக வேண்டி நோன்புகள் நோற்று துவா கேட்கலாம் அதற்காக வேண்டி ரெண்டு ரக்காத்துகள் தொழுது தொழுது ஒவ்வொரு நாளும் சலாத்துல் ஹாஜா ரெண்டு ரக்காத்துகள் துவா கேட்கலாம் யார் இந்த முறையில தன்னுடைய குழந்தையை பாக்கியத்துக்காக முயற்சி செய்வார்களோ அவர்களை டாக்டர் பிசிக்கலி சொல்லிருக்கிறார் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னாலும் முடிவு செஞ்சாலும் அல்லாஹ் சத்தியமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்வார்களே இதுக்கு மாற்றமான வழிகள் எந்தெந்த வழிகள் விஜாத்துகளாக இருக்கிறதோ எந்தெந்த வழிகள் வழிகள் சிறுக்காக இருக்கிறதோ எந்தெந்த வழிகள் அல்லா விருக்கக்கூடிய வழிகளாக இருக்கிறதோ இன்றைக்கு கவலையான செய்தி என்னண்டா எங்கட தாய்மார்கள் எங்கட இஸ்லாமிய தாய்மார்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்ற காரணத்தினால மாற்றமான வழிகளில் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்நிய மதங்களுடைய தலைவர்களிடத்துல போறாங்க அந்நிய மதஸ்தானங்களுக்கு போறாங்க அந்த எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்க முடியாம மேலான பிரியார்களே சகோதரர்களே அவைகள் எல்லாம் அல்லா வெறுக்கக்கூடிய சிறுக்கான வழிகள் அல்லா குரானையும் ஹதீஸ்லையும் எனக்கும் உங்களுக்கும் மருத்துவம் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் மதத்தை விட்டுட்டு அந்நிய மதங்களின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே எனவே அந்த அடிப்படையில இதுவும் ஒரு ரொம்ப பிரதானமான விஷயமாக இருக்கிறது அடுத்த கட்டமாக நான் என்னைக்கு பேசுவதற்காக வேண்டி வந்த விஷயமே குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய தலையங்கம் மேலான பெரியார்களே சகோதரர்களே குழந்தை வளர்ப்பு என்று சொல்லி பேசுவதாக இருந்தால் இதுல ரொம்ப நேரம் பேசலாம் ஒவ்வொன்றையும் தலையாங்கம் தலையாங்கமாக திருச்சி பிரித்து பேசலாம் மணித்தியால கணக்கல்ல நாட்கணக்கு பேசலாம் என்றாலும் சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் ஒன்று சுருக்கமாக அமைந்த நிலைமையில ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் அந்த அடிப்படையில மேலான பெரியார்களே சகோதரர்களே குழந்தைகள் என்று சொன்னால் குழந்தைகள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் அவர்களை பற்றி அல்லா குரான் எப்படி தெரியுமா படிச்சுட்டாரா நீங்க பிள்ளைகளை எப்படி தெரியுமா உங்களை ஆக்கிக் கொள்ளணும் அல்லா துவாவையும் கற்றுத்தாரா நீங்க துவா கேளுங்க என்ன துவா தெரியுமா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما அல்லாஹ் துஆவையும் படிச்சுத்தாரா நீங்க துஆ கேட்கக்கூடிய நேரத்துல இப்படி துஆ கேளுங்க என்ன தெரியுமா யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக எங்களுடைய மக்கள் எங்களுடைய குழந்தைகள் மூலமாக எங்களது பிச்சலங்கள் மூலமாக நீ எங்களுக்கு குர்ரத்து ஐனை நசீபாக்க வேண்டும் கண் குளிர்ச்சியை நசீபாக்க வேண்டும் மேலான பிரியாக்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைகள் கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக மாறுவதுதான் ஆக பெரிய பாக்கியமாக இருக்கிறது யாருடைய குழந்தைகள் கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக மாறிவிட்டார்களோ இவர்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே வெற்றி அடைந்து விட்டார்கள் குர்ரத்து ஐ கண் குளிர்ச்சி என்று சொன்னால் என்ன கண் குளிர்ச்சி என்று சொன்னால் என்ன இந்த கண் குளிர்ச்சியை வாழ்க்கையிலே எப்போது உண்டாக்கலாம் மேலான சகோதரர்களே பெரியார்களே இன்றைக்கு நாங்க மக்களை பொதுவாக பார்ப்போம் இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க குழந்தைகளை அவன் அவங்க விரும்பக்கூடிய வழிகளில் வளர்க்கிறாங்க நான் விரும்பக்கூடிய வழி ஏந்த குழந்தை மைக்கா மை பெப்பல் ஏந்த குழந்தை நான் நினைச்ச மாதிரி நான் வளர்ப்பேன் அதுல என்ன உங்களுக்கு என்ன ஆதிக்கம் என்று சொல்லி கேட்கிறாங்க மேலான பிரியார்களே சகோதரர்களே அவர்களுக்கு என்னென்னவோ வழிகளை காட்டுறாங்க எப்படி எப்படியோ வளர்க்கிறாங்க நப்சானியத்தின் படி வளர்க்கிறாங்க சஹவானியத்தின் படி வளர்க்கிறாங்க இச்சையின் பிரகாரம் வளர்க்கிறாங்க வளர்த்ததற்கு பின்னால அவன் ஆளாகி அவன் வாலிபனாக மாறி ஒரு வாலிப பெண்ணாக மாறி அவள் அவன் அவள் ஒரு வயதை அடைந்ததற்கு பின்னால் குழந்தைகள் ஒரு வயதை அடைஞ்சதுக்கு பின்னால இப்ப வாராங்க ஹசரத் ஏட மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்ல மாட்டீங்களா ஏண்ட மகள் ஏண்ட கண்ட்ரோல்ல இல்ல ஏண்ட கட்டுப்பாட்டுல இல்ல அவங்க அவங்க அவங்க அவங்க விரும்பின மாதிரி வாழ்றாங்க பிள்ளைகள் எல்லாம் நினைச்ச மூக்குக்கு ஆட பழகிட்டாங்க இன்றைக்கு காலம் போன போக்குல பிள்ளைகள் இருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நினைச்சவாறு நப்சானியத்தின் படி குழந்தைகளை வளர்த்துட்டு அவங்க ஆலாயனத்துக்கு பின்னால அவங்களை திருத்த முடியாது அவர்கள் அவருக்கு பின்னால வழிகாட்ட முடியாது குழந்தைகளை வளர்ப்பதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் உம் அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்களும் அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால மதரசால உட்கார்ந்து மாணவர்களை வச்சு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பரானுடைய ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்தில் அதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபானுவத்தாலா சொல்றான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் மனிதன் எங்கிருந்து படைக்கப்பட்டான் என்று சொன்னால் அவன் அவன் அவன் இந்திரிய துளியின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த துளியின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லுக்கு அல்லா சுபகான சொல்றான் அந்த இந்திரியம் எங்கிருந்து வெளியாகுகிறது எங்கிருந்து உற்பத்தியாகுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் முதுகம் தண்டிலிருந்தும் பெண்ணுடைய நெஞ்சு மார்பகத்திலிருந்தும் அல்லாஹ் இந்திரியத்தை உற்பத்தி செய்கின்றான் ஆச்சரியமாக இருக்கிறேன் ஆணுடைய முதுகம் தண்டிலிருந்தும் பெண்ணுடைய நெஞ்சிலிருந்தும் அல்லாஹ் சுபானகுவத்தாரா பெண்ணுக்கு இந்திரியத்தை அல்லாஹ் நெஞ்சிலிருந்தும் ஆணுக்கு இந்திரியத்தை முகவன் தண்டிலிருந்தும் அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான் அடுத்த பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால் முகமது முஸ்தபா ஹபீப் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ரெண்டு பேருக்கும் திருமணம் திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரையும் முதன் முதலாக சந்திக்க வச்ச நேரம் கணவனையும் மனைவியையும் ஒன்றாக சந்திக்க வச்ச நேரத்தில் சரியான ரிவாயத்துகள் பதிவாக இருக்கிறேன் என்ன செஞ்சாங்கண்டா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க தண்ணி ஒரு கோப்பையில கொண்டு வரப்பட்டது அந்த தண்ணியில மூன்று சூறாக்களையும் ஓதி நபி சொல்லி செல்லம் அந்த தண்ணியில ஓதி அதற்கு கண்ணில ஊதி ஹசரத் அலி ரபி அல்லாஹு அன்பு அவர்களுடைய முதுகுக்கும் பாத்திமா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சுக்கும் தண்ணிய தொழிச்சுட்டாங்க குழந்தைகளை வளர்ப்பதாக இருந்தால் அவர்களை ஆளாக்கியதன் பின்னால் திருத்த முடியாதே முகமது முஸ்தபா சல்லா செல்லம் எங்கிருந்து படித்து தந்தாங்க என்று சொன்னால் குழந்தை உருவாகவே இல்லை குழந்தைகள் உருவாகுவதற்கு கணவன் மனைவியாக ஈர வாழ்க்கை வாழவே இல்லை வாழுவதற்கு முன்னாலேயே ஒரு ஆணையை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரம்பத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சூரத்து சூரத்து சூரத்து பலம் சூரத்து நாஸ் இந்த மூணு சூறாக்களையும் ஓதி கணவன் மனைவியாக இல்லற வாழ்வு வாழக்கூடிய அந்த ஆரம்ப கட்டம் முதல் சந்திப்புல மேலான செய்யார்களே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே நெஞ்சில பெண்ணுடைய நெஞ்சுக்கும் ஆணுடைய முதுகுக்கும் தொழிப்பது சுண்டத்தாக இருக்கிறது மேலான பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே எனவே எனவே திருமணம் வாழ்வு என்று சொல்வது எங்கிருந்து ஆரம்பமாக மாறுகிறதோ அங்கிருந்தே குழந்தை வளர்ப்பை ஆரம்பிக்கும்படி கற்றுத் கற்றுத்தந்தது மாத்திரமல்ல இன்னும் ஒரு அதீசை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுவும் ஆச்சரியமான அதீஸ் என்ன நபிசல்லாஹு அலிஹசல சொன்னார்கள் நீங்கள் கணவன் மனைவியாக இல்லற வாழ்வு வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இல்லற வாழ்வு வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த இன்பத்தின் உச்ச கட்டம் அந்த அந்த இன்பம் கழிக்கும் அந்த உச்ச கட்டமான நேரத்திலும் நபிசல்லா அலிசலம் ஒரு துவாவை கற்று தந்தார்கள் அது என்ன துவா அதுதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹும் நபிசல்லா அலிசலம் அவர்கள் கற்று தந்தார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னையும் பாதுகாப்பாயாக நீ எங்களுக்கு எந்த குழந்தையை குழந்தையை வழங்குவாயோ அந்த குழந்தையையும் ஷெய்பானை விட்டும் நீ பாதுகாப்பாயா மேலான பிரியார்களே சகோதரர்களே என்னையும் எங்களுக்காக எந்த குழந்தையை நீ வழங்குவாயோ அந்த குழந்தையையும் தீங்குகளை விட்டும் நீ பாதுகாப்பாயாக நபிசல்லாக அலைஹுசலம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்வுடைய சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை அந்த தாயுடைய கட்ட அறையிலே போய் சரிக்கும் என்ற நேரத்திலே சரித்து விட்டதா இல்லையா என்று தெரியாமல் இருக்கும் நேரத்திலே நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் ஷைத்தானை விட்டும் குழந்தைகளுக்கு பாதுகாவல் செய்தும்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் குழந்தை வளர்ப்பு என்று சொல்வதே அது குழந்தைகள் பெரு பெரியவர்களாக மாறியதன் பின்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தருவியத்து அல்ல மாற்றமாக சிறு வயது தொடக்கம் அவர்களுக்கு தர்பியத் பண்ணப்பட வேண்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த இந்த இடத்திலே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மக்கள் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது அது என்ன விஷயம் என்று சொன்னால் குழந்தைகள் வயிற்றுல தரிப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு தாய் அவள் ஒரு கற்பிணி தாயாக இருக்கிறாள் ஒரு பிரெக்னன்ட் லேடியாக இருக்கிறாள் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழிக்க வேண்டும் இது ஒரு பிரதானமான ஒரு தலையங்கமாக இருக்கிறது இன்றைக்கு ஜமான் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னா டாக்டர் சொல்றாங்க குழந்தை வயிற்றுல தரிப்பட்டா தரிப்பட்டு விட்டதா முதலாவது அட்வைஸ் டாக்டருடைய முதலாவது அட்வைஸ் முதலாவது புத்திமதி என்ன தெரியுமா நீங்க நடமாடக்கூடாது நீங்க வீட்டுல வேலை செய்யக்கூடாது நீங்க அங்கும் இங்கும் இருக்கக்கூடாது நீங்க பெட் ரெஸ்ட் பண்ணணும் நீங்க கட்டில போய் உட்கார்ந்துடணும் நீங்க அப்படி ரெஸ்டாக நீங்க அப்படி ஓய்வாக இருந்துடணும் என்றதுதான் முதலாவது தலையார் முதலாவது உபதேசமாக இருக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே இப்ப இந்த பெண்ணை கட்டில உட்கார வைக்கிறதுக்காக இந்த பெண்ணை ரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த பெண் அப்படியே உட்கார வைக்கிறதுக்காக இன்றைக்கு உலகம் இன்றைக்கு என்ன படிச்சு கொடுத்திருக்கிறாங்க சொன்னா இந்த மேற்கத்தியவாதிகள் இந்த முஸ்தீங்கள் இந்த யகூதிகள் நசாராக்கள் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் படிச்சு தந்த பாடம் என்ன தெரியுமா இந்த பெண்ண நீங்க பெட்ல ரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க கையில ரிமோட்ட கொடுங்க நீங்க அங்க டெலிவிஷன் ஆன் ஆகி கொண்டிருக்குது அங்க படத்துக்கு மேல படம் பேசிக் கொண்டிருக்குது அங்க பாட்டுக்கு மேல பாட்டு பேசிக் கொண்டிருக்குது இந்த பாட்டு முடிய மற்ற பாட்டு போகுது இந்த படம் முடிய மற்ற படம் போகுது மியூசிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறார் படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மேலான பெரியார்களே சகோதரர்களே கையில ரிமோட்டோட கண் கண்ண காட்சிகள் தவறான காட்சிகள் காதால கேட்கக்கூடிய கேள்விகள் மியூசிக் சிக்கல் தவறான கேள்விகள் எப்படி இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹுடைய வழியாக எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹுடைய வழியாக எதிர்பார்க்கலாம் இல்ல மேலான பிரியார்களே சகோதரர்களே இல்ல தாய் குழந்தையை சுமந்திருக்கும் காலத்திலே எவ்வளவு பேணிதலாக எவ்வளவு பக்குவமாக எவ்வளவு அல்லாஹுடைய அச்சத்தோட அல்லாஹுடைய பயத்தோட அல்லா அல்லாஹ் அதையும் குரான்களுக்கு படிச்சுட்டாரா குரான் சொல்லுற சுரத்தில் மரியம்ல அல்லாஹ் சுபானத்துல சொல்றான் மரியம் அலிஹிஸ்லாம் அல்லா இடத்துல சொல்றாங்க அல்லா இடத்துல துவா கேட்கிறாங்க மரியம் அலிஹிஸ்லாத்துடைய தாய் அல்லா இடத்துல துவா கேட்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ரப்பி இன்னி ரப்பி இன்னி நதர் சுலகமா பி பத்னி முஹர்ரரா யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை நான் உனக்காக நேர்ச்சை செய்துவிட்டேன் எனது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய நான் உனக்காக செய்து செய்துவிட்டேன் வயிற்றுல குழந்தை இருக்கக்கூடிய நேரத்துல தாய் கேட்கக்கூடியதுவா மரியம் அலை தாய் எதிர்பார்த்தாங்க இன்றைக்கு மாதிரி இந்த விஞ்ஞானம் முன்னேறிய காலம் அல்ல வயசில் இருக்கக்கூடிய குழந்தைய ஸ்கேன் பண்ணி இது என்ன குழந்தைன்னு பார்க்கக்கூடிய காலம் அல்ல அவங்க எதிர்பார்த்தாங்க வயசில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கலாம் சுபகானல்லா குழந்தை கிடைச்சா குழந்தை பெண் குழந்தை நீ எப்படி யாழ்லா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அதை உன்னுக்கு உனக்காக மச்சிதுக்காக உனது பள்ளிவாசலுக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன் துவா கேட்கிறாங்க குழந்தை கிடைச்சதுக்கு பின்னால சொல்றாங்க ரப்பி இன்னி யாழ்லா நான் பெற்றெடுத்த குழந்தை உன்சா இது பெண் குழந்தையாக இருக்கிறது யாழ்லா நான் பெண் குழந்தையாக பெற்றெடுத்து விட்டேன் யா அல்லா மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தேவையில்ல தாயுடைய தாயுடைய அந்த கவலையத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான் தாயுடைய நீயத்தை தான் நல்லா எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான் فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்றான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுடைய நேர்ச்சையை கபூல் செய்து விட்டான் فتقبلها ربها بقبول حسن அழகான முறையிலே அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அல்லாஹ் சுபகான அந்த குழந்தையை அழகான முறையில வளர்த்தான் அவங்க தான் ஹசரத் மரியம் அலிஹிஸ்லாம் அவங்க ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்களை பொறுப்பெடுத்து அந்த மெஹராபில மஸ்திரிய மெஹராபில வச்சு மேலான பிரியார்களே சகோதரர்களே பெரிய அமைப்புல கருவியர்கள் கொடுக்கப்பட்டு கடைசிக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சுபகானத்துல கொடுத்த குழந்தை தான் ஹசரத் ஈசா அலிஹிஸ்லாம் அல்லாஹ் ஒரு மகனாக நபியையும் நபியாக மகனாக நபியையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான் மேலான பெரியார்களே சகோதரர்களே எனவே வயிற்றுல குழந்தை இருக்கக்கூடிய காலங்கள்ல அந்த தாய் செய்யக்கூடிய ஜிகிர் செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய சிலாவத் செய்யக்கூடிய பேணுதலான வாழ்க்கைகள் மேலான சகோதரிகளே தாய்மார்களே நாங்க தாய்மார்கள் இடத்துல குறிப்பாக சொல்றோம் டாக்டர் சொல்றாங்க என்ன நீங்க இந்த பிரெக்னன்ட் காலத்துல நீங்க இந்த டானிக்க குடிங்க இந்த விட்டமின் குடிங்க இந்த அயனை சாப்பிடுங்க குடிங்க என்று சொன்னால் தாய் சாப்பிடக்கூடிய அந்த விட்டமின் அந்த அயனும் அந்த அந்த அந்த அந்த அந்த மருத்துவங்களும் அந்த மாத்தைகளும் அவைகளெல்லாம் தாயுடைய அந்த மருந்து அது குழந்தைக்கு போயிட்டு நல்ல உற்சாகத்தை கொடுக்க என்று சொன்னால் தாயுடைய பார்வை தாயுடைய கேள்வி தாயுடைய பேச்சு தாயுடைய சிந்தனை தாயுடைய செயல்பாடுகள் இவைகள் எல்லாம் மேலான பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைக்கு நிச்சயமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது எனவேதான் தாய்மார்கள் இந்த குழந்தைய சுமந்திருக்கக்கூடிய காலங்கள்ல நாங்க சொல்றோம் ரிமோட்டை விடுங்க எடுங்க நீங்க குரான பாருங்க நீங்க டிவிய பாக்கிறத விட்டுடுங்க படத்தை பாக்கிறத விடுங்க நீங்க மியூசிக் கேட்கறத விடுங்க குரான கேளுங்க குரான கேளுங்க தாய்மார்கள் இந்த கற்பிணி காலத்துல போட்டி போறோனும் நான் எத்தனை குரான் ஓத போறேன் நான் இத்தனை குரான் எத்தனை குரான் சில நாட்களுக்கு முன்னால ஒரு தாய் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஒரு பெண்மணி சொல்லி அனுப்பியிருக்கிறார் நான் எனது கற்பிணி காலத்துல நான் நியத்தி வச்சிருக்கிறேன் மினிமம் குறைஞ்சது நான் நாற்பது ஆண்களை ஒரு தமாம் செய்வேன் மேலான பிரியாகளே தற்காலத்துடைய பெண்கள் மேலான பிரியாகளே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே நாங்கள் வரவேற்கிறோம் செயல்களை சொன்னாங்க நாவை கொண்டு நனைந்ததாக சகோதரர்களே இது நீண்ட தலையங்கம் எனவே அந்த அமைப்புல தாய்மார்கள் அந்த கற்பிணி காலங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை பேணுதல் படுத்துவது பக்குவப்படுத்துவது ரொம்ப பிரதானமான விஷயமாக இருக்கிறது அடுத்த கட்டமாக மேலான பிரியாகளே சகோதரர்களே குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஆக பெரிய கடமைதான் நல்ல பெயர்களை சூட்டுவது நல்ல பெயர்களை கொடுப்பது நல்ல யாருக்கு குழந்தை கிடைத்து விட்டதோ அவர்கள் நல்ல பெயரை வைக்கட்டும் என்று சொன்னார் மேலான பெரியார்களே சகோதரர்களே குழந்தை கிடைச்சத்தோட செய்ய வேண்டிய கடமைகள் அதை மக்கா இன்றைக்கு மக்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை பத்தி நான் டைம் செலவழிக்கிறதுக்கு அந்த இடத்துல டைமை நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் விரும்பல மாற்றமாக நல்ல பெயர்கள் வைக்கப்படணும் வாய்க்கு பசந்தான பெயர்கள் அல்ல அவங்க இவங்க சொன்ன பெயர்கள் அல்ல அழகான கருத்துள்ள ஆழமான பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்படணும் அடுத்த கட்டமாக மேலான பெரியார்களே சகோதரர்களே ரொம்ப பிரதானமான விஷயம் குழந்தைகளுக்கு முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க எந்த ஒரு பாப்பாவும் தனது குழந்தைகளுக்கு சிறந்த ஒரு நன்கொடையை கொடுக்க மாட்டார்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நன்கொடையாக பெற்றோர் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கிறாங்க நிறைய கிஃப்ட் பண்றாங்க பிசினஸ்ல தள்ளிய போட்டு வைக்கிறாங்க பிள்ளைகள பேர்ல அக்கௌண்ட் திறந்து வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு இடையில கொடுக்கறாங்க வருஷா வருஷம் பர்த்டே அதுல என்னென்னமோ கிஃப்ட் பண்றாங்க அது பர்த்டே கூடுமா கூடாதா அதை பத்தி பேச போனா ஒரு வேற தலையாங்கமாக பேசிடும் மேலான பிரியாக்களே சகோதரர்களே இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்கொடைகளை பரிசுகளில் சிறந்த பரிசு சொன்னார்கள் அவர்கள் நல்ல ஒழுக்கத்தை படித்துக் கொடுப்பது என்று சொன்னார்கள் பாப்பா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பரிசு தான் மேலான பெரியார்களே சகோதரர்களே நல்ல ஒழுக்கத்தை நல்ல அதவ படிச்சு கொடுக்கிறது நல்ல அதவு என்று சொன்னா என்ன குர்ரத்து ஐந்து சொன்னா என்ன கண் குளிர்ச்சின்னு சொன்னா என்ன நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லாஹ் சொல்லித்தாரான் நீங்க குர்ரத்து ஐன எனது குழந்தைகளை கண் குளிர்ச்சியாக மாற வேண்டும் என்று கேளுங்க கண் குளிர்ச்சினா என்ன நல்ல அதபுண்டா என்ன மேலான பெரியார்களே சகோதரர்களே கண் குளிர்ச்சி என்று சொல்லுவது குழந்தைகள் நல்ல வாட்ட சாட்டமாக சாப்பிடுவதும் நல்ல திடகாத்திரமான உடுப்புகளை உடுப்பதும் நல்ல அழகான முறையிலே அவங்களை இன்னைக்கு உமா வாப்பமார பார்த்தான்னு சொன்னா உமா வாப்பமார் பார்க்கிறாங்க ஏந்த மகன் நல்ல விட்டமின சாப்பிட்டு நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு நான் நல்ல உடம்பு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கணும் ஏண்ட மகண்ட ஏண்ட மகள்ட உடுப்பு அது அந்த ஒரு அமைப்பில் இருக்கணும் அது ஒரு அமைப்பில் ஒடுக்கப்பட்டிருக்கணும் விரும்புறாங்க மேலான பிரியார்களே சகோதரர்களே கிழிஞ்சி கண்டையாக போகக்கூடிய உடுப்பும் மௌத்தாகி போனால் உடஞ்சி போகக்கூடிய உடம்பும் இதெல்ல கண் குளிர்ச்சி இதெல்ல நல்லொழுக்கம் மாற்றமாக ஹசரத் அப்துல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்றாங்க குழந்தைகள்ல கண் குளிர்ச்சின்னு சொன்னா என்ன தெரியுமா அதே ஐயுரிய கல்லாஹு பி அவுலாதிக இதாஅத்தஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ குழந்தைகளுக்கு உனது குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாட்டை நசீபாக்குவது ஏண்ட ஏந்த மகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள் அல்லாஹுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறான் மேலான பிரியாகளே சகோதரர்களே அஞ்சு நேரம் மச்சிதுக்கு வரக்கூடிய மகனாக அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை பேணக்கூடிய மகனாக ஏந்த மகள் அல்லாவுடைய கட்டளைகளை பேணக்கூடிய மகளாக மாறிவிட்டால் அதுதான் அன்குளிர்ச்சியாக இருக்குது நல்ல ஒழுக்கம் என்று சொல்றது இன்றைக்கு மக்கள் விளங்குறாங்க இங்கிலீஷ் பேசிட்டா நல்ல ஒழுக்கமாக மாறிதான் மக்களுடைய இன்றைக்கு கருத்து தான் இன்றைக்கு சின்ன வயசுல குழந்தை கிடைச்சி கொஞ்ச நாளாக மாறுது நாலு வயது அஞ்சு வயது குழந்தைக்கு சின்ன ஒரு விளப்பம் உண்டே வரல ஒரு நல்ல ஒரு ஸ்கூல போட்டு படிச்சு கொடுத்துட்டா ஒரு ஸ்கூல்ல தேர்வு செஞ்சுட்டா இன்னைக்கு அதுலயும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இன்றைக்கு மக்கள் மிச்சம் விரும்புறாங்க அதுல போட்டுட்டா படிச்சு கொடுத்துட்டா மாஷா நான் அதவை கொடுத்துட்டேன் ஏண்ட புள்ளக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இல்ல இல்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே அதவென்று சொல்லுவதே புத்தகத்துல படிச்சு கொடுக்கலாம் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கலாம் இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் யாரும் கோவிச்சு கூடாது இந்த ஆண் பெண் கணவரம் பாடசாலைகள்ல கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அந்த பாடசாலைகள்ல மகன மகளை ஒப்படைச்சிட்டு அவர்களை அவர்களை அதவுள்ளவர்களாக எதிர்பார்க்க முடியுமா அதவுள்ளவர்களாக எதிர்பார்க்க முடியுமா சின்ன வயதுல இப்பதான் சின்ன பருவம் அந்த மியூசிக்க போட்டுட்டு ஆண் ஆம்பளை பிள்ளையே பொம்பளை பிள்ளையே கைய பிடிச்சு கொண்டு ஆட வைக்கிறாங்க இதுக்கு பேரா நல்லொழுக்கம் இதுக்கு பேரா நல்லொழுக்கம் ஒரு பக்கத்துல ஆம்பளை பிள்ளை பக்கத்து பத்த பக்கத்துல பொம்பளை பிள்ளை அதை ரெண்டு பேரே கலமமாக வச்சு ஒண்டா வச்சு இன்றைக்கு சொல்றாங்க அதெல்லாம் பெருசு அலட்டப்படாது அசரத்மார் சொல்ற மாதிரி அதெல்லாம் பெருசு அலட்டப்படாது அதெல்லாம் சிம்பிள் அதெல்லாம் சின்ன விஷயம் வெக்கம் கூச்சம் எல்லாம் இருக்கப்படாது சாதாரணமாக பிள்ளையில புலங்கோடு ஓடுமாம் இதுக்கு பேரா அதம் இதுக்கு பேரா ஒழுக்கம் இது அத ஒழுக்கம் அல்ல அதபு ஒழுக்கம் என்று சொல்றது புத்தகத்துல படிச்சு கொடுக்க முடியாது அந்த ஒழுக்கம் என்று சொல்றது ஸ்கூல்ல படிச்சு கொடுக்க முடியாது அதை ஒழுக்கம் என்று சொல்வது அவர் அவர் இவர்கள் படிச்சு கொடுக்க முடியாது அடபு என்று சொல்வதே ஒழுக்கம் என்று சொல்வதே உம்மாவும் வாப்பாவும் தன்னுடைய வாழ்க்கையால பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது ஆகப்பெரிய பாடம் தான் தாய் தந்தையர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் வாழ படிக்கணும் வாழ்வதாக இருந்தா ஏண்ட வாப்பவ மாதிரி நான் வாழணும் மகன் சொல்லணும் ஏண்ட உம்மா மாதிரி நான் வாழணும் மகன் சொல்லணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தாயும் தந்தையர்களும் அவர்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் மேலான பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க நீங்க முரு அவுலாதக்கும் பிஸ்கலா ஒவும் நீங்க உங்களோட குழந்தைகளை ஏழு வயதாக கூடிய நேரத்திலேயே தொழும்படி ஏதுங்க என்று சொல்லி சொன்னாங்க முஹத்திசீன்கள் விளங்கப்படுத்துறாங்க ஏழு வயதுல தொழும்படி ஏவ சொன்னால் ஏழு வயதுல எல்லா நல்ல பழக்கங்களையும் பழக்குங்க ஏழு வயதுல வச்சு நல்ல வழிகளை காட்டி கொடுங்க நல்ல பண்பாடுகளை பழக்குங்க ஏழு வயதுல யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது ஏழு வயதுல ஒரு கிரிக்கெட்டரை போல ஒரு பிளேயரை போல ஒரு ஆக்டரை போல உடுப்ப உடுப்பாக்கிட்டு அவனை போல இவனை போல உடுப்ப உடுப்பாக்கி உமாவும் பாப்பாவும் அழகு பார்த்ததுக்கு பின்னால பெரிய வயதாக இனத்துக்கு போறோம் ஏண்ட புள்ளேன் ஒரு வழியாக மாறோடும் எதிர்பார்க்க முடியுமா கொண்டை யார மாதிரி வெட்டி விட்டுறாங்க உமா பாப்பமா பின்னால அவன் அதை விதமும் மோசமாக வெட்டி காட்டுறான் யார மாறி உடுத்து அழகு பார்க்கிறாங்க பின்னால அவன் காதுல இந்த கம்மலையும் கையில காப்பையும் கழுத்துல மாலையையும் போட்டிக்கொண்டு அவன் உம்மாவையும் பாப்பாவையும் மீறி இன்றைக்கு கட்டுப்பாடற்ற சமுதாயமாக இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு கூட்டம் மாறி இருக்கிறாங்கண்டா நான் யாரும் யாரும் கோவிச்சுக் கொள்ளக்கூடாது இதுக்கு அடிப்படையான காரணம் உமாவும் பாப்பாவும் கொடுக்க வேண்டிய தருவியத்தை கொடுக்கல கொடுக்க வேண்டிய தருவியத்தை மண்ணாக்கிட்டாங்க மேலான பிரியார்களே சகோதரர்களே உருதுல சொல்லுவாங்க வாழ்க்கையை பார்த்து வாழ படிப்பதே இன்றைக்கு காலத்துல பெரம்பால அடிச்சு இன்றைக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய காலம் அல்ல திறம்ப பாதிக்கக்கூடிய காலம் அல்ல இன்றைக்கு ஏசி அடுக்கி திருத்தக்கூடிய காலம் அல்ல உம்மடையும் பாப்படையும் வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கு தருவியத்தாக இருக்கிறது உம்மடையும் பாப்படையும் வாழ்க்கை தான் குழந்தைகளுக்கு தருவியத்தாக இருக்கிறது ஒரு புலவர் சொல்லி காட்டுறாரு பைத்தில லைசல் யதீமு மனின்தஹா அபவாஹு மின் ஹம்மில் அயாதே வஹலகாஹு தலீலா இன்னல் யதீம மல்லஹு உம்முன் தஹல் உம்முன் தஹல்லத் அவ் அபன் மஷ்ரூலா ஒரு புலவர் சொல்றார் ஆஹா அநாதை என்று சொன்னால் யாரு தெரியுமா உம்மாவும் பாப்பாவும் பெற்றோர்கள் மறைத்தவர்கள் அல்ல உண்மையான அநாதை உண்மையான அநாதை யார் என்று சொன்னால் எந்த குழந்தையுடைய தாய் சீர்கெட்ட தாயாக இருக்கின்றாலோ வலிக்கட்டு போன தாயாக இருக்கின்றாலோ ஒழுக்கம் தெரியாதவளாக இருக்கின்றாலோ மார்க்கம் தெரியாதவளாக இருக்கின்றாலோ அவளுக்கு அது மத்து இல்ல அவளுக்கு யாரோட பேசலாம் கலக்கலாம் அவளுக்கு ஒழுக்கம் தெரியாது அவள் பணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் நாடக பிரியராக இருக்கிறாள் அவள் மியூசிக் கேட்காம தூங்குவாள் இல்ல அப்படிப்பட்ட தாயும் எந்த தன் எந்த குழந்தைக்கு அவன் மஷூலா ரொம்ப வேற சோழியான பாப்பாவும் எப்ப பார்த்தாலும் பிதித்தான் அவருக்கு மேலான பிரியாரத சோழாலே நல்ல காரியம் செய்யறதுக்கு டைம் இல்ல சொல்லுறதுக்கு டைம் இல்ல அவரை பார்த்தா பிஸி பிஸி பிஸி அவர் பணத்துடைய அடிமை அவர் கடையுடைய அடிமை அவர் வியாபாரத்தின் அடிமை அவருக்கு நல்ல விஷயம் ஏறாது அப்படிப்பட்ட வாப்பாவும் இப்படிப்பட்ட உம்மாவும் எந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிட்டாங்களோ பாவமப்பா அந்த குழந்தைகள் தான் அனாதை என்று சொல்லி காட்டுறார் அந்த குழந்தைகளுக்கு அடவு தெரியாது ஒழுக்கம் தெரியாது உம்மா வாப்பா எப்ப பார்த்தாலும் அங்கு இங்கதான் இந்த இடத்துல மேலான பிரியாகலே சகோதரர்களே நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் தான் இன்றைக்கு குழந்தைகள் வளர்றாங்க யாருக்கு தெரியுமா இன்றைக்கு குழந்தைகள் வளர்த்தாங்க வீட்டுல வீட்டுல வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அக்காட்ட வீட்டுல வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அம்மாட்ட வேலைக்கு செய்ய வந்த வேலைக்காரிட்ட தமிழ் அதாவது அந்நிய மார்க்கங்களை மதத்தை சேர்ந்தவர்கள் சிலை வணங்கிகள் அவர்களிடத்துல தான் எங்கட புள்ளை நிறைய புள்ளை வளர்றாங்க உம்மத்தை வளர்ந்த பிள்ளைகள் அல்ல உம்மாவிட பிள்ளைகளுக்கு அக்காவோட மகப்பத் உம்மாவிட பிள்ளைகளுக்கு அம்மாவோட மகப்பத் பிள்ளைகள் வளர்றாங்க யார் யாரையோ கரைங்கல்ல பிள்ளைகள் வளர்றாங்க யார் யாரையோ களிமா சொல்லாதவங்க அல்லாவை பத்தி தெரியாதவங்க அவங்கள கையில வளர்ந்த குழந்தை மேலான பெரியார்களே சகோதரர்களே நல்ல குழந்தையாக எதிர்பார்க்க முடியுமா இல்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே தாய்மார்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் தாய்மார்கள் குழந்தைகளுடைய வேலை வெட்டிகளை செய்யணும் நான் பணிவாக கேட்கிறேன் இந்த வேலைக்கு சோழிக்கு இருக்கக்கூடியவங்கள கைகள்ல குழந்தைகளை கொடுத்து குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் குழந்தைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அவர்களை நீங்க அழகான முறையில தர்பியத் பண்றது அவசியமாக இருக்கிறது மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே முகமது முஸ்தபா சல்லல்லால் சுருக்கமாக சொல்றேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவசல சொன்னாங்க அவர்களுடைய படுக்கைகள்ல ஏழு வயதாக மாறிவிட்டால் அவர்களை வேற வேற படுக்கைகள்ல படுக்க போடுங்க என்று சொன்னாங்க நானாவேன் தம்பியேன் டாக்டாவேன் தங்கச்சேன் வேற வேற படுக்கையில படுக்க போடுங்க வேற வேற விருப்புகளை கொடுங்க சொல்லி காட்டிருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே இது ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்குது டாக்டாவும் தங்கச்சியும் நானாவும் தங்கச்சியும் தான் மேலான பிரியார்களே ஆனால் உள்ளத்துல ஷைத்தான் ஊசலாடிடுவான் ஷைத்தான் உள்ளத்துல மோசமான சிந்தனைகளை உருவாக்கிடுவான் இன்றைக்கு கேட்க முடியாத கேள்விகளை காரால செய்வடித்து கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ள சொந்த ரத்த பந்தம் நானா தங்கச்சி தாத்தா தம்பி தவறான நடத்தைகள் மேலான பிரியாகளே அசிங்கமான செய்திகள் இதுக்கெல்லாம் காரணம் ஆணையும் அதிசையும் மீறி போனதுதான் எனவே இவர்களிட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க அல்லாஹ் சுபான சொல்றான் ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றான் நீங்க ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை வளர்க்கிறதாக இருந்தால் நீங்க இந்த முறையில தான் வளர்க்கணும் அல்லாஹ் சொல்றான் மூணு நேரங்கள் இருக்குது லியஸ்ததின்கும் உள்ளதீன மலக்கத் ஐமானுக்கும் والذين لم يبلغوا الحلم منكم ثلاث مرات உங்களுடைய பருவ வயதை எட்டாத சின்ன குழந்தைகளையும் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்க அடிமைகளையும் அப்ப அடிமைகள் இந்த காலத்தில் இல்ல அல்லா சொல்றப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளை இன்னும் பருவ எட்டாதவங்க அவங்களை நீங்க எப்படி பழக்கணும் என்றா மூணு நேரம் இருக்குது இந்த மூணு நேரத்துல உம்மா வாப்பாட ரூமுக்குள்ள நல்லா கேளுங்க இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை கொஞ்சம் விழுப்புணர்ச்சியா கேளுங்க இந்த ஒரு ஆய போதும் உம்மா பாப்பமார் பிள்ளைகளுக்கு அதவ படிச்சு கொடுக்கறதுக்கு சொன்னாங்க அல்லா சுகானா சொல்றான் மூணு நேரம் இருக்குது இந்த மூணு நேரத்துல உம்மா பாப்பமார் கணவன் மனைவியாக இல்லற வாழ்வு வாழக்கூடிய அந்த ரூமுக்குள்ள அந்த அறைக்குள்ள வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டு அனுமதி கிடைத்தால் வரும் படி பழக்குங்கள் அனுமதி கேட்க சொல்லுங்க பெர்மிஷன் கேட்க சொல்லுங்க அஸ்லாம் அலைக்கும் உமா வரட்டுமா பாப்பா வரட்டுமா அனுமதி கேட்டு அனுமதி கிடைச்சா வர சொல்லுங்க மூணு நேரம் ஒரு நேரம் அல்லா சொல்றான் முன்னால் இருக்கக்கூடிய நேரம் இரண்டாவதாக அல்லா சொல்றான் பின்னால் இருக்கக்கூடிய நேரம் மூணாவது அல்லா சொல்றான் முன்னால கைரூலா தூங்கக்கூடிய நேரம் இந்த மூணு நேரத்தை பாருங்க கணவன் மனைவியாக உறங்கும் நேரத்துல ஒரு மனிதன் கண் தன்னுடைய மனைவியோடு எப்படி எப்படி எல்லாம் வாழலாம் எப்படி எப்படி எல்லாம் அங்கும் இங்கும் இருக்கலாம் அல்லாஹ் சுபானா சூசமாக சூசமாக சொல்லி காட்டுறான் அல்லாஹ் வெக்கப்படுறான் இல்ல அல்லாஹ் சூசமாக சொல்லி காட்டுறான் சுபானல்லா இந்த மூணு நேரத்துல சின்ன பிள்ளையில உங்களோட ரூம்குள்ள வாரண்டா பெர்மிஷன் கேட்க சொல்லுங்க பெர்மிஷன் கிடைச்சா அப்ப அனுமதி கேட்கறதோட தன்னுடைய ஆடைகளை மறைச்சிக் கொள்ளலாம் ஒரு அமைப்புக்கு வந்து விடலாம் மேலான பிரியார்களே சகோதரர்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ مِنكُمُ الْحُلُمَ فَلْيَسْتَأْذِنُوا كَمَا اسْتَأْذَنَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ உங்களுடைய பிள்ளைகள் பருவ வயதை எட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் பருவ வயதை எட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் ஏனையவர்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள சொந்த பந்தம் ஏனைய ஊட்டு இல்லாத வேலையவர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ள வரப்போலே எப்படி எல்லா நேரத்திலையும் அனுமதி கேட்பாங்களோ அத மாதிரி எல்லா நேரத்திலையும் அனுமதி கேட்டுட்டு வர சொல்லி பழக்குங்க முலமாக்கல் சொல்லிருக்கிறாங்க முதலாவது சின்ன பிள்ளைகளுக்கு அல்லா பழக்க சொன்னது சுண்ணத்து பருவ வயதை வெற்றினவர்களுக்கு பழக்க சொன்னது வாஜிப் ஒவ்வொரு பெற்றோரும் தனது குழந்தைகளுக்கு இந்த கருத்தை அல்லாமா இமாமுனா அலி அசாபூலி முகமது அவர்களுடைய ரவாயுள் பயானில் எழுதியிருக்கிறாங்க அல்லமை இபுல் அவர்களுடைய தப்சீர் அதீமில் எழுதியிருக்கிறாங்க இன்னும் பல இமாம்களும் அதனுடைய தப்சீர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு புத்திசாலிகளுக்கும் விளங்கக்கூடிய பாணியில அல்லா சொல்லிட்டான் நீங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு அதவ படிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் படத்தை போட்டு வச்சு எப்ப பார்த்தாலும் மியூசிக்க போட்டு வச்சு எப்ப பார்த்தாலும் இச்சைகளை தூண்டக்கூடிய பாட்டுகளை போட்டு வச்சுட்டா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாக போகுது அப்பா அப்பாவும் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய உள்ளங்கள் நாட்டமாகி போகுது அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அது அது அது கரடு முரடான உள்ளங்களாக விபச்சாரத்தின் எண்ணங்கள் பிறந்து இன்றைக்கு சின்ன சின்ன வயதிலேயே பச்சாத்துடைய கரைகள் இன்றைக்கு உலகத்துல ஆமாகி கொண்டு போறத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமையாக இருக்குது எனவே அந்த அமைப்புல மேலான பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே பிள்ளைகளுக்கு அதவ படிச்சு கொடுங்க ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க அந்த அமைப்புல தான் எங்கட இமாம்கள் எங்கட பெரியார்கள் எங்கட அல்லாஹுடைய நேசர்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை பெரியார்கள் எத்தனை இமாம்கள் வளர்ந்திருக்கிறாங்க பெற்றோருடைய முயற்சியின் காரணமாக இமாம் ஷாஃபியா இருக்கலாம் இமாம் அஹமது அம்பலாக இருக்கலாம் இமாம் இமாம் குத்துபுத்தின் முக்தியாராக இருக்கலாம் ஷேக் அபீஸ் மோலானா ஜகரியாவாக இருக்கலாம் எத்தனை பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்றதுக்கு நேரம் எடு கொடுக்கவில்லை ரொம்ப நேரமாக நாங்கள் முதாக்கரா செஞ்சிட்டோம் அதனால மேலான பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரர்களே தாய்மார்களே நீங்க எல்லாத்துடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இவர்களுடைய பெற்றோர்களுடைய முயற்சிகள் தான் அவர்கள் நல்ல வழிகளை காட்டினாங்க நல்ல வழிகளை காட்டினாங்க அதனால மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைகள் நல்லவர்களாக மாறினாங்க நம் சிம்பத்தி சொல்றாங்க நான் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏந்த வாப்பா மஸ்ஜித் நடவியில பாடம் நடத்துவாரே என்னைய மடியில வச்சு கொண்டு பாடம் நடத்துவார் சுகானந்தா நான் உட்காரக்கூடிய வயது வரக்கூடிய நேரத்தில் ஏண்ட வாப்பா என்னைய பக்கத்துல வச்சு கொண்டு பாடம் நடத்துவாரே நான் ஓடி ஆடக்கூடிய வயதில என்னைய முன்னால வச்சு கொண்டு எனக்கு பாடங்களையும் ஓதி தருவாரே சுபகானல்லா சொல்றாங்க ஏண்ட பாப்பாட பறக்கத் என்ன பாப்பா என்ன செஞ்ச முயற்சி வாப்பட மௌத்துக்கு பின்னால பாப்பட இடத்துல உட்கார்ந்து மஸ்ஜிது நபதையில ஒரு இமாமாக இருந்து பாட நடத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்தான் மேலான பிரியார்களே சகோதரர்களே எத்தனை பாப்பமா உள்ளேல மத்ததுக்கு கூட்டிக் கொண்டு வாருங்க எத்தனை பாப்பமா பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை படிச்சு கொடுக்கறீங்க நல்ல வழிகளை காட்டி கொடுக்கறீங்க பாப்பா பிள்ளைங்க முன்னுக்கு போன் பேசுறாரு கேட்கிறாங்க எங்க இருக்கிறீங்க சொல்றாரு நான் வந்து கொண்டிருக்கிறேன் மகன் பார்க்கிறாரே வீட்டுல சாப்பிட்டு கொண்டு வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சு கொண்டிருக்கிற பாப்பா வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பாப்பா மகனுக்கு பொய்ய படிச்சு கொடுக்கிறார் பாப்பா மகனுக்கு பொய்ய படிச்சு கொடுக்கிறார் பிரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே உம்மா மகனுக்கு மகளுக்கு பொய்ய படிச்சு கொடுக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் எனவே குழந்தைகள் நல்ல வழியில செலுத்துங்க பாப்ப மகண்ட கையில சல்லியை கொடுக்கிறாரு சிகரெட் வாங்கி கொண்டு வா என்ன அநியாயம் மேலான சகோதரர்களே பெரியார்களே உம்மா மகள்ட கையில தவறான விஷயங்களுக்கு பணத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் பாப்பா தவறான வழிகளை காட்டி கொடுக்கிறான்னு சொன்னால் இவங்க குழந்தைகளை என்ன அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதனால குழந்தைகள் அமானிதம் இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் கயாமத்துரி நாளையில ஒவ்வொரு வாப்பாத்தையும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் அதனால அமானுதமாக கருதி இவர்களை நல் வழியில் வழிநடத்த வேண்டும் தாய்மார்களின் இந்த விஷயங்களை முயற்சி செய்ய வேண்டும் இவர்கள் இவர்களுக்காக வேண்டி வீட்டு சூழலை சீராக்குவது வீட்டு சூழலை துப்புரவாக்குவது இதுவும் ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறேன் எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலையும் நாங்க கைய கால பிடிச்சு கேட்கிறோம் ரொம்ப பணிவாக கேட்கிறோம் பிள்ளைகளுக்கு வழியை காட்டுங்க இல்லண்டா எங்களோட சமுதாயம் நாளைக்கு சீரழிய போது இந்த குழந்தைகள் நாளையுடைய சமுதாயம் இன்றைய சின்ன ஆம்பளை பிள்ளை நாளைய வாலிபர்கள் இன்றைக்கு சின்ன வீட்டுல வளரக்கூடிய பொம்பளை குழந்தைகள் பெண் குழந்தைகள் நாளைக்கு இவர சமுதாயத்தின் குமரி பெண்கள் இவர்கள் சீர்கெட்டவர்களாக மாறுவதும் இவர்களை சீர்திருத்த வழியிலே செலவழிப்பதும் பெற்றோருடைய கருத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவே இவர்களை நல் வழியில் வழிநடத்த வேண்டும் இவர்களுக்காக நல்ல துவா செய்ய உம்மாம் பாப்பாவும் சகஜத்துல துவா கேட்கிற சத்தம் அழுவுற சத்தம் புள்ளேருக்கு கேட்டு புள்ளேர் சகஜத்துக்கு எலும்புவாங்கண்டா அந்த புள்ளேர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இது சம்பந்தமான விளக்கங்கள் ஏராளம் ஏராளம் எனவே சொன்ன விஷயங்களை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம் இந்த விஷயங்களை வெறும் பயான் பயானாக முடிஞ்சிடாம இன்றைக்கு நாங்க பயான்கள் கேட்கிறோம் ஆனா வாழ்க்கையில விஷயங்கள் வாரது குறைவாக இருக்குது இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க திக்கிருக்கிடுங்க வீட்டுல போயிட்டு கணவன் மனைவியாக உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க எங்கட பிள்ளைகளுடைய கருதியத்துக்கு என்ன செய்யலாம்ன்றத யோசிங்க நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே தொட்டு கொண்டு போனேன் குறிப்பாக நான் சொல்றதாக இருந்தால் இந்த கலவன் பாடசாலையுடைய தலையங்கம் இருக்குது இது ஒரு தனி தலையங்கம் ஏனென்றா இன்றைக்கு யகுதி நசாராக்கள் இதை இன்றைக்கு வர்ணிச்சு இதை பசுந்தாக்கி மக்களுக்கு நல்லதாக காட்டி சில நேரம் இந்த மஜ்மால கூட எத்தனை பேர் நினைச்சீங்களோ தெரியாது ஹசரத் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி இன்றைக்கு வாய்க்கு பட்ட மாதிரி பேசிக்கொண்டு போறாரு அவருக்கு நினைச்சதெல்லாம் பேசிக்கொண்டு போறாரு இதெல்லாம் பிராக்டிக்கலி எங்களுக்கு சாதிக்க முடியுமா என்று நினைச்ச பெற்றோர்களும் இருக்கிறீங்களோ தெரியாது அதனால இது ஒரு சின்ன தலையங்கம் அல்ல ஒரு ஆழ்ந்த தலையங்கம் எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க பிக்கர் பண்ணுங்க மஷூரா செய்யுங்க வீட்டுகளுக்கு போங்க கணவன் மனைவியாக உட்கார்ந்து நல்லா யோசனை பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டுங்க நல்ல பாதையில செலுத்துங்க எல்லா எல்லாம் வல்ல அல்லா தபாரக்கவத்த ஆலா பேசின கேட்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக்க எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها யா அல்லாஹ் சங்கையான ரப்பே ரஹ்மானனே பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிப்பாயா யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிப்பாயா யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா ரப்பே ரஹ்மானனே யா அல்லா யா அல்லா யாழ்லா கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக உன்னை சந்திக்கும் நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக யாழ்லா எங்களது ஜனாசாக்களை நல்ல ஜனாசாக்களாக சிரித்த ஜனாசாக்களாக ஆக்குவாயா மாற்றமான மோசமான மூத்துகளை தந்திடாதே மோசமான வேல் மோசமான செயல்களை செஞ்சு கொண்டு மோசமான இடங்கள்ல வச்சு எங்களை மூத்தாக்கிறாதே ஏ அல்லா நல்ல நிலைமையில் எங்களை கடைசி முடிவை தருவாயா பப்பே எங்கள் அனைவர்களையும் மன்னிச்சு கொள்வாயா புரிஞ்சு கொள்வாயா பப்பே ரஹ்மானனே கஷ்டங்களை நீக்கிறியா அல்லா கடனாளிகளுடைய கடன்களை நீக்கிறியா அல்லா சிரமம் உள்ளவருடைய சிரமங்களை நீக்கிடுவாயாக நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக யாழ்லா வயது வந்த வாலிபர்கள் வாலிப பெண்கள் தகுதியான திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாயா வசதி இல்லாமல் திரைகளுக்கு பின்னால் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்குரிய திருமணத்திலே ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாயா ரப்பே ரஹ்மானே யாழ்லா திருமணம் முடிச்சு பல வருஷ காலமாக குழந்தையை பாக்கியமின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் சாலிஹான பிச்சலங்களை நசீபாக்குவாயா எப்படி ஜக்கரியா அலிஹி சலாத்துக்கு நீ கொடுத்தாயோ எப்படி மரியம் அலிஹி சலாத்துக்கு நீ கொடுத்தாயோ அதை போல எந்த சபபும் இன்றி உனக்கு கொடுக்கலாம் யாழ்லா சாலிஹான பிச்சலங்களை நசீபாக்குவாயா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா குழந்தைகளுடைய தர்பியத் நீ தான் பொறுப்பெடுக்கணும் யாழ்லா பயங்கரமான காலமாக இருக்குது யாழ்லா யாழ்லா பித்னா நிறைஞ்ச காலமாக இருக்குது அல்லா நீயே பாதுகாப்பாயா நீயே பாதுகாப்பாயா நீயே பாதுகாப்பாயா நீயே குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டுவாயா நீயே குழந்தைகளுக்கு நல்ல வழிய காட்டுவாயா எல்லா யாழ்லா முன்மாதிரியான பெற்றோர்களாக பெற்றோரை மாத்துவாயா வீட்டுடைய சூழலை குழந்தைகளுக்கு தகுதியான சூழலாக மாற்றுவாயாக ரப்பே ரஹ்மானனே யாழ்லா பெற்றோர்களிடத்திலே தீனை நசீபாக்குவாயா தீனை நசீபாக்குவாயா யாழ்லா தீனை நசீபாக்குவாயா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா யாழ்லா யாழ்லா என்னோட வாலிபர்களை பாதுகாத்திரியாள்லா என்னோட வாலிப பெண்களை பாதுகாத்திரியாள்லா யாழ்லா பாவத்திலிருந்து பாதுகாத்திரியாள்லா பாதுகாக்கிறியா பாதுகாக்கிறியா அல்லா எதிர்காலத்தின் சமுதாயம் இன்று தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நீயே பாதுகாப்பாயா நீயே பாதுகாப்பாயா யாழ்லா நீயே பாதுகாப்பாயா ரப்பே எங்களை விட்டு மறைந்த எங்களுடைய பெற்றோர்கள் யாழ்லா நீ பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக யாழ்லா மன்னிப்பாயாக எல்லா கபர்களை வெளிச்சமாக்குவாயா அந்தஸ்துகளை உயர்த்துவாயா உயிர் வாழக்கூடிய பெற்றோர்கள் எல்லா அவர்களுக்கு உதவி செய்வாயா கைரிலே நலவிலே ஆப்பியத்திலே வாழ்க்கையை நீடிக்க செய்வாயா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா யாழ்லா யாழ்லா கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள் ஆசான்களுக்கு ரஹ்ம செய்வாயா தேவைகளை பொருட்படுத்தி நிறைவேற்றி கொடுப்பாயா ரப்பே ரஹ்மானனே இந்த துஆக்களை கபூல் செய்வாயா முழு உம்மத்துக்கும் மேலான ஹிதாயத்தை ஆமாக்குவாயா رب دعا کلے قبول شنجے ایٹھ کلو آیا ہے صلی علی النبی الامی وعلا آلہ وصحبہ وسلم سبحان ربک رب For more lectures, visit slhub.com.